சுடரே பொன்குன்றைத் தோழா முத்தை வாழா தொழும்பு உகழ்தே கடைப்பட்டேனே ஆண்டு கொண்ட கருணாலயனை கருமா பால் புறமல் படைப்பட்டு இன்னும் சாரமாட்டா தன்னை தந்த என்னாரமுதை புடைப்பட்டு இருப்பது என்று கொல்லோ என் பொல்லாமணியை உணர்ந்தே ஆற்றகில்லே அறத்து ஐம்புலனாய சேக்கில் சிந்தை செய்து சிவன் எம்பெருமான் என்று ஏற்றி ஊற்று மணல் போல் நெக்கு நெக்கு உள்ளே உருகி ஓலம் விட்டு ஓட்டி நிற்பது என்று கொல்லோ என் பொல்லாமணியை உணர்ந்தே நீண்டமாலும் மயனும் வருவ நுண்ட நெருப்பை விருப்பிலேனே ஆண்டு கொண்ட என்னாரமுதை அள்ளூறு உள்ளத்து அடியார் முன் வேண்டும் தனையும் வாய்விட்டு அலறிவுரையார் மலர் தூவி ஓண்டு கிடப்பது என்று கொல்லோ என் கொல்லாமணியை புணந்தே அல்லிக்கமலத்தயனும் மாலும் அல்லாதவரும் அமரர் போனும் சொல்லி பரவும் நாமத்தானை சொல்லும் பொருளும் இறந்த சுடரை நெல்லிக்கனியைத் தேனைப்பாலை நிறையின் அமுதை அமுதின் சுவையை புள்ளி புணர்வது என்று கொல்லோ என் கொல்லாமணியை உணர்ந்தே திகழத் திகழும் அடியும் முடியும் காண்பான் கீழ்மேல் அயனும் மாலும் அகழப் பறந்தும் காணமாட்டா அம்மா இம்மாநிலம் முழுதும் நிகழப்பணி கொண்டு என்னை ஆண்டு கொண்டு ஆ என்ற நீர்மையெல்லாம் புகழப் பெறுவது என்று கொல்லோ என் பொல்ல மணியை புணந்தே பறிந்து வந்து பரமானந்தம் பண்டே அடியேற்கு அருள் செய்ய பிரிந்து போந்து ஒரு மாநிலத்தில் அருமால் உற்றேன் என்று என்று தொறிந்த கண்ணீர் சொரிய உள்நீர் உரோமம் சிலிப்ப உகழ்ந்தே அன்பாய் புரிந்து நிற்பது என்று கொல்லோ என் கொல்லாமணியை உணர்ந்தே நினையப்பிறர்க்கு அரிய நெருப்பை நீரை காலை நிலனை விசும்பை தனை ஒப்பாரை இல்லா தனியை நோக்கி தழைத்து தழுத்த கண்டம் கனைய கண்ணீர் அறிவிபாய கையும் கூப்பி கடிமலரா புனையப் பெறுவது என்று கொல்லோ என் பொல்லாமணியை உணர்ந்தே நெக்கு நெக்கு உள் உருகி உருகி நின்றும் இருந்தும் கிடந்தும் எழுந்தும் நக்கும் அழுதும் தொழுதும் வாழ்த்தி விதத்தால் கூத்து நவிற்றி செக்கர் போலும் திருமேனித்துகள நோக்கி சிலிர் சிலிர்த்து புக்கு நிற்பது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புணந்தே தாதாய் மூயேள் உலகுக்கும் தாயே நாயேந்தனையாண்ட பேதாய் பிறவி நிக்கி ஓர் மருந்தே பெருந்தேன் பில்க எப்போதும் ஏது மாம்மணியே என்று என்று ஏத்தி இரவும் பகலும் எழிலார்பாத ஓது ஆய்ந்து அணைவது என்று கொல்லோ என் பொல்லாமணியை உணர்ந்தே காப்பாய் படைப்பாய் கரப்பாய் முழுதும் கண்ணார் விடும்பில் முன்னோர்க்கு எல்லாம் மூப்பாய் மூவா முதலாய் நின்ற முதல்வா எம் பரமா என்று பாடி பாடி பணிந்து பாதப்பூ போது அணைவது என்று கொல்லோ பொல்லாமணியை உணர்ந்தே ஏ